சிவமயம் திருச்சிற்றம்பலம் உமாபதி சிவாச்சாரியார் அருளி செய்த சங்கல்ப நிராகரணம் காப்பு திருந்தியருந்தவம் பொருந்து பல்முனிவர் கமையா காதல் அமையாது பழிச்சும் நிகரில் செக் புகர் கற்புகர் முகத்தெழுந்த புனிற்று வெண்பீரை தனி பெரும் கூட்டு தழை செவி மழை மத புழை நெடுந்தடக்கை வாட்டரு மும்மை நாட்டம் நால்வாய் பாசம் மங்குசம் தேசுரோமேயிருண் கனி இவை தாங்கும் புனித நாற்கரத்து அங்கத கடகம் பொங்கிழையாரம் நிறைமணி சுடிகை கரையணர் கட்செவி கொண்டதின் பேரும் பண்டி குறுந்தாட் களிறு தனிறு கழல் கருதா வெளிரூரு துயரம் வீட்டினம் பெரிதே பாயிரம் பெருங்கடல் உதவும் கருங்கடு வாங்கி கந்தர தமைத்த அந்தமில் கடவுள் பாலரையுணர்த்தும் மேலவர் போல கேட்போரளவை கோட்பட பொருளால் அருளிய கலைகள் அலகில வலவை பல பல சமய பான்மை தன்றேயகதால் அந்நூற்றன்மை உன்னியமாந்தர் மாந்தர் இதுவே பொருளென்றதன் நிலை அறைதலின் வேறோர் பண்ணுவல் ஏற்றோர் கிசையா மாறுபாடு கூறுவரதனால் புறசமயங்கள் சிறப்பிலவாகி அருளில் மாந்தரை வெருளுரமயக்கி அலகை தேரின் நிலையில் தீரும் ஈங்கிவை நிற்க நீகா சமயம் மூவிரு தகுதி மேவிய தாமும் ஒன்றோடொன்று சென்றொரும் நிலையில் ஆறும் மாறாவீருடை திவற்றுள் எவ்வமில்லா செய்வனர் சமயத்து அலகில்லாகமும் நிலவுதலுள அவை கனகம் இரணியம் காஞ்சனமீழம் தனம் நிதியாடகம் தமனியம் என்றே பல பெயர் பயப்பதோர் பொருளே போல பதி பதிபசுபாச விதிமுறை கிழக்கம் வாய்ந்த நூல்கள் ஆய்ந்தனராகி ஆசானாகி வீசிய சமத்துடன் ஏழஞ்சிறுநோரெடுத்த ஆயிரம் வாழுனர் சகனம் மறுவா நிற்ப பொற்பொது மலிந்த அற்புதனானி ஆறாம் விழவேற் பொற் தேராலய தேரா அருவர் நிறையிலெருப்ப மயங்கு மாயாவாதி முயங்கிட ஒரு தலை முதுவேதிர்மணி சேர் பெண்ணை சூழ்ந்த வெண்ணயம் பதி திகழ்மை கண்டவனருள் கை கண்டவர்களில் ஒருவர் ஒரு தலை மறுவியிருப்ப வஞ்ச பிறவி கஞ்சி வந்தொருவன் ஏதிரை அருளென இதுவேனுமாயா வாதியை அயலினர் மறுதலை தருள் தர மற்ற சொற்றபரயலினரபருரை மறுத்து சொற்றர அயலரில் அவரும் தொலைவுற்று இன்னே எழுவரும் முன்னே கழிவுழி ஆங்கையலிருந்த அருளினரழகிது நீங்கள் சங்கல்பம் மற்றவருரைத்த சொற்றரு பொருள் கொடுவாத செற்பை ஏதோபம் ஓது வகை உவமையும் திகழ் தர அருள் சேர்மாந்தர் வெருள் சேராமல் தர்க்கமும் விடயமும் கற்க நற்கவிமாந்தர் நகனபிற்றுபனே மாயாவதி சங்கல்பம் பெத்த விளக்கணம் நவிற்றிய நிறையில் லபித்தையினோ நுரை நேத்தன் அறிவன் சுத்தன கண்டிதன் நிர்வீகற்பன் நிற்தத்துவ நிரஞ்சன் சொல்வகையவையும் தொடரா தூய்மணி வரம்பில் வேத சிரந்தரு பரம்பொருள் சத்தாயவையும் தானாய வித்யை தொத்து தாதுயர்ந்த தொல் சுடர் மூவா இன்ன தன்மயன் ஏகன் அநேகன் கன்னர் பெருஞ்சுவை தண்ணீர் பிறவா பெற்றியினிருந்து பொற்பணி இயல்பினேன் வான்வெளி அனல் நீர் மண்மருந்தன்ன மானதாதுவாரைங்கோஷ தொகுதியாக்கை பகுதியதொரு புடை சுத்தி வெள்ளி ஒத்த தேனமித்தேயில் தானெனலாகும் தன்மை துலூதையில் சின்னோற்றகையின் வேற்றுமை மறிய தென்ன பன்மையதெனி நிலை பழம்போ தோல் நார்வயிரம் தரு தருந்தொன்மையின் வானாரந்திரை நுரை தருவாய்மையில் கூடும் அச்சித்தை சித்த தூதவாதெனில் நிற்பதற் பலால தீர்ப்பரதருமிது தன்னியல் பென்றும் விளையாட்டென்றும் முன்னுளமறைகள் மொழிதலின் ஒரு நூல் பன்மணி நிலையும் பசுப்பாலெனவும் பல அகல் நீரில் அலர்கதிரெனவும் கூவல் ஆழி குளம் சிறு குழிக்கால் வாபியாபயம் வரு புனலெனவும் அவ்வற்றடங்கி ஆடியுள் நிழலென தோன்றி யாக்கை நற்காந்த திருப்பும் கனவில் தீங்கு கங்குலிர் புனலில் தோன்றும் பேய் தேர் செய்தியும் அன்னதும் பின்னர் நன்னிற பழிங்கென பதினார் கரண தொரு மூன்றவஸ்தை நாளும் நாளும் நயன் தொருமிரு பயன் தன்னில் சாரா தொன்மை தன்மை தர்பண நிழற்கண் கூற்றி பாய்ந்தே ஜீவன் முக்தி இலக்கணம் இவ்வியர் வந்த பௌவமதகல விண்மோதல் தந்த கொண்மோ படலத்து இருளற உதித்த கால் தக விவேகம் தன்னில் தோன்றி சாதகமனைத்தயம் மந்தக பிரிப்போ மடியிழை வாங்கலும் போல ஞாலம் பொய்யற கழியேன் தானே தானாய் தன்னில் தன்னை தானே கண்டு தன்னலமுற்று வசையில் தத்துவமசிபத தெளிவால் அகமே பிரமமாயினென அறிந்து அச்சலனாகினர் சலச்சலமதியென கண்டிடும் பரமுக்தி இலக்கணம் உடலம் விண்ட அகல் கடத்து மங்குல துடை தர எங்குமாம் தகைத்தே இவ்வகையுணர்ந்து செய்தொழிலராத மடவோர் தாமும் கடனாகியற்றோ கண்ம காண்ட தொன்மை புரிவால் தோற்றிய வித்தை மேற்கடை அரணியல் எழுந்தெறியவற்றை விழுங்கிய தென்ன தன்னொழிந்துள்ள தானாயொழியம் அந்நிலையன்றி அழிவரு முக்தி ஏயாதென்று தனியல்பை மாயாவாதி வகுத்துரை தனனே மாயாவாதி நிராகரணம் பிரமாண மறுப்பு மறை பிரமாணமன்று உரை தரு பிரம்மம் ஒன்றெனும் உரை கண்பரு பிரமாணமறை எனிலருமறை ஒன்றென்றதன்றி இரு பொருள் உரைத்தல் நன்றன்ற பேதம் நாடிய பொருளில் பேதமும் அபேதமும் ஓத வேண்டா பேதமெனீனும் அபேதமெனீனும் பேதா பேதமெனீனும் அமையும் நின் ஐயமில்லுரையீர் பைய வந்துள்ளதாம் திகழ் பிரமாணம் இகழ்வும் உண்டன்றி பெத்தம் பேதம் முக்திய திறனம் இனிய பழமொழி இரண்டல ஒன்றேல் அன்றியும் வெத்தம் வேதத்தரைதலம் ஒன்றிய முக்தி முத்தியபேதத்துரைத்தலும் பழுதாமித்திரன் பதையாதாய் மாற்று எழுதாமொழி எழுதாமொழியெனும் இப்பிரமாணம் ஆரூரை தானே ஆயின தெலுன தேகம் அநேகமுறும் இயம்பாமல் சப்த ரூபம் தகாதெனில் வானத்து ஒத்து தொலி உறழும் எனில் வரி துதியாது அன்றியும் பதமும் பாழியும் அனைத்தோம் இன்றிலொருலியா எழுந்திடம் அதனுக்கு விலதறியாதறையாது அன்றியும் அவ்வகை அகண்டி அது இது என்றது குறிப்பதெவ்வகையாவும் ஒன்றே உரையும் ஒழிந்தனை அன்றே அருமறை பிரம்ம உரையே நிலதற்கு தந்தம் தாலும் முதல் நவில் பொறியிலது புரியிலது என்னிலோருடற்கண் மன்னிய அலகை அறைந்த சென்பதார் சொலதமல திறம்பெற்றின்றே செய்தோர் பெயரால் சுயம்புவென்றுலகியம்பும் என்றறியினி தற்கீழ் தலைவரை தான் தொழுதுரைக்கம் சொற்கேல் புறவலன் ஏவலமைச்சரை அடியே மற்ற குற்றம் கூடி முழு தாழ்மீன் என்று ஏத்தி இறைஞ்சி காப்பர்கள் என்றாங்கு ஈசன் நாம் செய்ய பேசின நன்றி இணையவை பிறரீர் கனவிலுமிலனே தன்னை துதிக்கும் சொன்னலன் தானும துறையறிவாணர் கரைவதொன்றன்றியாம் தனக்கு தானே தன்னலம் பகராது அசத்து குறையாதார் குறைவுயிர்க்கெனில் உரை பிரமாணம் இறை பிரமேயம் நீ பிரமாதா நின் பிரமிதியனால் வகை உளதுன தேகம் நன்றன்றே நற்பிரமாணம் நிற்பதொன்றாய் தன்று அப்பிரமேயமும் அதன் பிரமேய மறுப்பு பிரமம் பிரமேயமன்று கந்தர் சுவையில் அந்நியம் இலதால் இனிமை தோன்றா தன்மை தென்றனை அறிவீர்குவமை அசத்தாம் கட்டி பிரிவே தொட்டினும் பேரதுராதே தற்பர விரிவு பொற்பணி தகுமேனில் செய்வோரின்றி செய்வினையின்மையில் பொன்மணியாகை தன் பணியன்றே செய்வோர் போலா செய்யப்படு பொருள் முதல் செய்வோரேயா செய்யவும் படுமே சுத்தி வெள்ளியில் தோன்றிற்றாயினம் சத் துளகேதும் தாராதருமெனினுலகம் மித்ய என்றோராதுரைத்தனை நிலவும் நின்மரபு நினைந்திலையாம் கொல் விவகாரத் வேண்டோதும் உலகம் பரமார்த்தத்தில் பகராமென்னில் பரத்துள்ளதேல் இவையும் பரமார்த்தம் பரத்திலதேலொழி முன்பகர் மாற்றம் அதன் முதல் இதுவென புதவுகன்றியம் விவகரிக்கும் கால் திகழ் பரமார்த்த நிலையது தெரியின் இது நீ நீயேல் தெரியாதாயின் அகுதும் தெரியாது உரையார் அளவையும் ஒழிந்தனை அளவை காண்டல் கருதல் புறையன உளதவை மூன்றின் மொழி வழி நுழையின் நின் பிரமேயம் என்பது நாம் கொல் பிரமிதி மறுப்பு பொற்பிதிர்பிதிர்ந்தோம் பொன்னேயாம் நின் தற்பரமச்சித்தை தருமான்றென்றன சிலம்பி நூல் தரும் நலம் போல் தோன்றும் என்றனை அதுவும் தன் தொழிலன்றியம் ஒன்றதனியல் புலகோரியல் பன்றன பலமிலை பழம்பூ பாதவம் தரும் நீர் திரை நூரை தீவலை சில தரும் இவை போல் தானே பலவாம் என நீ சாற்றினை சத்த சத்தாகவும் நில்ல சத்தின் கொத்துளதாகவும் கூறினரிலரால் வித்திலை கனினி விழுத்தால் தரு நெறி சத்தலதொன்று தான் தர வேண்டும் நிற்பதற்பலாலத்திற்கு உபாதானம் என் காரணமின்றி காரியம் பிறவாம் பாரிடையொரு படம் பண்ணவும் படுமே அந்தமில் பிரம்மம் அவித்தை காரணமென தந்தனை அவித்தை தானே துருதல் தன்னியல் பெண்ணின் வன்னி தன் வெம்மையில் சத் தினதியல்போ சத்தே அசத்தெனில் வைத்ததனியல்போ வழக்கொழி அன்றியம் இருள் போதி விளக்கென வரும் இரு விளக்கில் கருமை பயந்த பெருகொழி தகுமேனில் தன்னியல் பற்ற மற்றன்றுபாதிவசத்தால் மன்னிய தன்றிமை தான் தனின் மாயாது ஒன்றான் அசுத்த நன்றாமன்றே ஆங்கொரு கால தோங்கியதாயின் அந்த மிளவித்தை வந்தணைவதற்கோர் ஏதோ வேண்டும் புயலியல் பெனின் விடவோத வேண்டா ஒழிந்தோரினும் உரம் களங்கமதரவு ஊருமவித்தை தற்கவித்தல் விளங்கிய பிரம்ம விளையாட்டாயின் அவித்தை என்பதொன்றியம் தன்னில் உதிக்கும் என்ற முன்னுரையும் மறந்தனை நுண்ணோர் குடம்பை நொந்தொழி போலுட்படு நெறியதனால் விடு நெறியிலதால் தலைமையும் அறிவும் இலதன் அவித்தையை விடுத்திடுத்தாணரும் வேற்றோரன்றே ஒளிகொள் தாமிரம் குளிகை பெற்றாங்கதன் அவித்தியை வித்தை தவிர்க்கும் என்றுரைக்கில் நீ தன் அறிவன் சுத்தன் என்றுரைத்த வித்தகம் என் நீ வித்தையும் வேறன் என் மனோரில் ஒருவன் நின்றை அம்மா சைவம் என்றே பிரமாதா மறுப்பு பெத்தம் பன்மணி பசுனர் பாத்திரமெனவும் நன்னூல் பால் நீர் நற்கதிரெனவும் உடலையும் உணர்வையும் உபமீத்தனையேல் தடமணி சடரோடு தாம் கூடலவே உணர்வுணர் ஒழியின் உலகுணரூரின் பாலும் பசுவும் ஷாலும் ஷால கலம் பல வன்றி சலம் பல இலதென காணுனரின்றி வீணி விளம்பினை ஆடியுள் நிழற்போல் கூடுதல் கூறின் தன்னிழல் கொண்டு தர்ப்பணம் சலிக்கின் மன்னிழல் கொண்டுடல் வந்த கன்றிடுமே மன்னய காந்தமென உடல் பிரம்ம சந்நிதியளவில் சலித்திடுமாயின் அகண்டிதம் அலதில தேவையம் நடந்திட வேண்டும் கிடந்திட பெறவே காந்த திரும்பு காட்டுனர் பெரிலயம் சேர்ந்திடும் நீக்கோ செயலதற்கில்லதே கனா தூயர் கயிற்றரவேனா சிலதொடுத்தனை கனவின் பயனும் நனவின் பயனும் வினையின் பயனவை பொய்யன வேண்டா உடல் மாறாட்ட கடனது கருதுக உற்ற புற்றும் மற்றதிர்கயிரம் உடலும் கூடமும் ஜடமென அரிதி அறிவு கயிரென்றறியாதன்றே அச் கொச்சமதடைதல் கொச்சமையுடைத்தே இன்னும் அக்கனவில் இருளுரு கயிற்றிற் பின்னும் நின் பிரம்மம் பிரம்மித்திடுமே துண்ணியபினையில் செம்மலர் பளிங்கென தானாம் தகைமையானால் மலரென ஒரு பயனின்றி பல பயன் மறியது இருவினை தரு பயன் என நனி வேண்டில் ஆண்ட அத்தையும் அவித்தை கோடாக்கையும் ஈண்டிருவினையும் இயல்பினை பரத்தை கள்வரை பிணிக்கும் காவலரென முயல் தொல்வினை தொடக்கில் தோன்றுடற்சிறையிட்டு இருவினையோட்டும் அருளோறும் எம்மான் அருவினையுடற்கண் அவஸ்தைகள் உரைத்தனை யாரொருபவர் பரம கண்டி தமடங்காது ஓர்விலதுள்ள ஓர்விலதுடல் சடவுரு நெறியாதன மன்னிய கரண மாறாட்ட பத்தில் பன்னினமென்னில் இவையோ பரமோ முதலியதாயின் இவை பிறழ்வையாது இவையெனில் உனது மொழி பழுதுளதே உடற்படு பிரம்மம் உருமேற்சளரத்து இடத்தகும் உருவிரல் உதியளி எரி துயரங்குலி தானே அருந்திடில் உடற்கண் தங்கிய அறிவு தனித்துருமன் ஒன்றே நிழர்கள் குன்றி பாய்ந்தற்றால் நற்கணி துயரோ நணுகா தகை நின் நின்மொழி விரோதம் காட்சி விரோத தன்மையில் உருமாவை தவறில ஆகாயாம் உடைப்பதி வகையாவரும் பல கலை சொல்லுதலெளிதறித தொழில் புரிவன புல்லிய பழமொழி புதுக்கினை அன்றே அகண்டிதமென நீ பகர்ந்தமை தனக்கு பந்தம் இதோவென தந்தமை கருதில் வானில் நடக்கோ காலினை பிடித்து பருவிலங்கிட்ட ஒருவன் நீ ஜீவன் முக்தி மறுப்பு பந்த மதகல முந்து விவேகம் வான்வெளியன தனில் தானே தோன்றின் முன்புள்ளதாயின் மயங்காதிலதெனில் பின்புள்ளதாகாதிலதுளதெனில் வெளி மலரது தருமனல் மரக்கணின்றாகி தருவது தகுமெனில் தானே தோன்றா விறகின் உதித்த கனல் தகுமாயின் அவித்யின் உதித்த வித்தையம் மறத்து உதித்த விவேகம் வித் என்றுரைத்த வெண்தழலனைய விவேகமதுதித்த இந்த நமனைய இறையிலன்றே ஏற்பட பிரி பிரிப்பெண்மெய்படுமேவற்றையும் இதுவன்றிதுவன்றென கழிகாலை அதுவே தானேயாயினதென்றனை வித்தை முன்னரவித்தையும் அவித்தை முன் வித்தையும் நில்லாவிய நொழியிருளன இருளல ஒளிக்கும் ஒளியல இருட்கும் ஒரு காலத்து ஒரு பயனிலதால் இரண்டையும் நுகரும் முரண் தரு விழியன வித்தையும் அவித்தையும் உய்ததொன்றுளதே தானே தானாமானார் பயனன் தன்னில் தன்னை தானே காணிர் கணீர் கண்ணை காணவும் படுமே தன்னலமதனை தானே நுகரும் என்னின் முன்னலம் எய்தாதிருந்ததென் கட்டி போலர கதறினை இன்பம் வந்து ஒட்டிடம் வத்தை உடையாயிடினே தத் துபமசி வைத்த முப்பதத்திற்கு ஒன்றே பொருளென்றன்றே பகர்வது நீ புலியாயினை என்றாங்குணரில் ஆயினை என்றதுமாகுபமைத்தால் நோயாயினமெனலாயா என்றால் அகமே பிரம்மம் மாயினதென்றால் ஜகமே அறிய தான் வேறன்றே உண்மையில் சலமிலம் உடற் சலம் சலமுறும் வெண்மதி போல விளங்கினமென்றனை அச்சலனாகி சஞ்சல சலத்து சலனம் மேவினம் என மதி காண வேண்டும் அதன்றி காண்பவர் பிறரேல் என் தேகமென் செய்ததியம்புக பரமுக்தி மறுப்பு உடல் விட வெளி போலெனில் வீட்டன் பெற உடற்பட்டன் படமற்று இகலற ஒருவன் இவ்வகை தெளிய அகிலமும் முக்தி அடைந்திட வேண்டும் அறிந்தோர் முக்தி அடைந்தோராயின் பிரிந்தோர் உயிர் பல பேதத்தன்றே பதி ஞானம் வாராதென்றது கண்ம காண்டங்காரணமாக மன்னம் விவேகம் நில விதைக்க ஏது காரணம் போதினை இல்லை இதற்கு காரணம் விதித்தல் வேண்டின்றே அரணியில் உதித்த கனலவை கவர்வேன விரத துதித்த விவேகமதழித்தல் வருந்தி திருந்திய வேத நீதி எல்லாம் நீத்து போதமொன்று அறி அறியார் தமுமிகழி நடத்தல் பொறியோ போத நெறியோ இது பவம் நீங்கிடம் நெறி தரு பாங்கினை பழித்தல் நன்றி கொன்றலன்றே அன்றியம் ஞால நீத்தியம் நான் மறை நீதியம் பாலர் உன்மத்தர் பச்சாச்சரிலெனவும் உறங்கினோன் கை வெறும் பாக்கெனவும் தானே தவிராதானார் புரியாது ஒழிந்திடி நிறைய தழுந்துதல் திடமே உயித்தோ நின்றி முக்தியுரைத்தல் பித்தோ பிரம்மம் செத்தோ பெறுவது உடலையும் நீயே ஜடமென சாற்றினை வையினும் வாழ்த்தினும் கொய்யினும் கொழுத்தினம் வணங்கினம் பினம் பிணங்குதல் செய்யார் பிரம்ம தன்மை பெறுவதை காலம் இருக்கு நாள் சில எண்ணில் நூல் கதறி தர்க்கம் பேசி தலை தலைப்பறியோற்ற கண்டோரீந்த பிண்டமுண்டலரே பல்லோயாக்கை தன்னோயோற்றுடல் விட வருமென்று நடு நடு நடுங்கி விட்டோர் தெய்வ தொட்டு கூட்டின்றன்றியம் யானேயவரும் ஆனே நின்றலின் ஔவவர் சீரி ஔவவர் வாழ்நாள் செவ்விதின் நிறயம் சேர்த்துவரதனால் மாயாவாத பேயாவுனக்கு உனக்கு தேவரில் ஒருவருண்டாக மேவர் நரகம் விடுதலோ அறிதே ஐக்கியவாதி சங்கல்பம் பெத்தம் அறிந்தேர்துணரா பெரியோனுரைத்த பதி பசு பாசம் விதிமுறை கிழக்கில் ஈசன் ஏகன் எண்ணிலி பசுக்கள் பாசம் இருவகை பரிசினை துலக்க தாயவனுயிர்க்கு மாயையினருளால் இரவினை தகையின் உருவினை தருமால் கருமுகில் அடர இரி தரு கதிர் போன்று அறிவாம்புயிரிற் பிரியாதேயம் ஈட்டும் இரு பயனூட்டிடு நியதி முக்தி ஒரு போதிரு பயன் நுகர்புற மறுபோதல் இன்மையாதல் முன்னிய காலை சக்தி நிபாத உற்றிரைதருளால் உருவு கொடோலகு தெரிவுற மருவி சுரு தூசு தேசுர விளங்கும் தன்மையினுணர்த்தும் புண்மைகள் நீங்கி நீரும் நீரும் சேரும் தகைமையின் அறிவினோடறிவு செறிவுற பொருந்தி ஒன்றாம் என்பதை உலகோர் நன்றா முக் தீயனவின்றினரே ஐக்கியவாதி நிராகரணம் வெத்த மறுப்பு முக்தி என்பதை அவனோ சுத்த அறிவெனில் பாசம் செரியா மாயை உரு இருவினையால் வரும் இருவினையும் உருவால் அன்றி மறுபாதிவற்றின் முந்தியதேதோ வந்தடைவதற்கோர் ஏதோ வேண்டும் தானியல் பெண்ணின் வீடூற்றவரினும் கூட கூடும் இங்கிவை நிற்க நீங்கா கருவிகள் கொண்டறிவறிய கண்டதுமன்றி மறுவிய உருபு துயில் பெறும் பெருங்காலை சிறுபொறி தருகட்கரையணர் சுடிகை துத்தி கடுபுள் துளையை இற்றுரக கொத்தையல் கிடப்பினும் கூவை தரு நவமணி ஒரு பால் துதையினும் பெருகார்வத்தினோடு அச்சமோ மனுகா கொத் உச்சமையென்னோ கருவியாவும் பிரிவுரு நிலையில் பொறி புலனாதி குறைவர நிறைந்த காட்சியதளிக்கு மூட்சியின் முன்னா கொடுத்தோராழி விடுத்தவனாடி கொள்வோர் காணாதுள்கி காணாதுள்கிமிடோழி தந்தவர் கண்டாங்கந்தமிலதனை தருக என்னோ பெருமதி பிறங்குமது என்றனையது மலமா குறிக்கோளாளரைகுவரன்றே முக்தி மறுப்பு அறிவிற்கறிவே செறிய வேண்டின்றே உண்மையிலிருமயம் ஒளியே ஒரு தன்மையாக முன் சாற்றினரிலரே முன்பு நன்றுடனொன்றிய காலை இன்பம் ஏதுதற்கிலதுயிராதலின் நீயலை பொருத மாயாவாதி ஆயினை அமையும் அருள்நிலை கேண்மதி பாடானவாதி சங்கல்பம் மூலமலத்தாஷாலு மாயை கரும தளவில் தருமுரு இறைவன் செறிந்திர பயனும் நுகர்ந்திடும் உயிர்கள் இருளொரு மலத்தில் பருவரற்படுதலின் இடையிரு நோக்கும் தடைப்பட்டோரில் துயரொரு மதனால் செய்யிரொரு துன்பம் கொத்து முத்தை மாந்தர் உய்துறும் துயில் போல் காட்சி என்ன காணாதுயர மாட்சிமை முக்தி என வகுத்தனரே பாடானவாதி நிராகரணம் வெத்த மறுப்பு வகுத்துரை பெருக தொகுத்திடு முக்தி நன்று நன்றிருளொன்றிய மலத்தாம் உள்ளத்தில் குறுபொறி செறி புலன் நுகர்தல் விளக்கேற்றிகழும் மேன்மையதன்றே கருவிகள் அகல் ஒழி மறுவிய துயரமும் நன்றனலாகும் துன்றிய படலம் திடை தடைப்பட்ட சுடர் விழி மாந்தர் படலம் நீங்குதல் கடனாதலினே முக்தி மறுப்பு காட்சி என்ன காணா துயர மாட்சியை முக்தி என வகுத்துரைக்கேர் பாவம் மரணம் கருமரம் எய்தவர் முக்தி சேர்ந்தவரன்றே இணையகதிக்கோர் முனைவரும் வேண்டா தனித்தரு துயரம் எனும் இது திடனே பாடான தேர்கூடாமுக்தி பேதவாதி சங்கல்பம் ஈசனதருளால் பாச தொகுதி செறி ஒரு செம்பில் கரையோரு களிம்பு குளிகை தாக்க ஒளி பெற்றாங்க நித்த சுத்த தராக வைத்தனர் உலகில் மறைவல்லோரே வேதவாதி நிராகரணம் மறைகளாக துறைகள் மற்றவையும் நாசமில் பதி பசு பாசமென்றுரைத்தல் அயர்த்தோர் குளிகை ஜயத்தால் தாமிர காளித நாசம் பாசத்தேத்தல் கூடாதன்றியம் குளிகை சீருணம் நீடாதழித்த நிலையிலையாதலில் பேதவாதம் ஓதுதல் பிழையே இன்னும் இன்னுயிரே மங்குளிகை தன்னில் அந்நியம் தருவது திடமே வீடே திறத்தினில் கூட கூட சிவசமவாதி சங்கல்பம் பெத்தம் பாசமும் பசுவும் ஈசனும் என்றும் மூவகை உணர்வு தாம் முதன்மை வாய்ப்பாசம் ஐம்புலன் தேசுர உணர்த்த பசுத்தனி ஞானம் பொசித்திடமன்றே இணைய ஞானம் பிரிபுற எரியா செந்தழல் தகும் நெறி அந்த மெலுயிரம் அறிவாய் ஒன்றும் அறியாதன்றே முக்தி இவ்வாறொழுகும் இணைய உயிர்க்கு முன்னோன் தமது முதிரொளி ஞானம் அரியா பச்சை சிறு புழு கவர்ந்த வண்டன உயிரை கொண்டிட உயிரது தன்னை நோக்கி தானதுவாகி ஐவகை தொழிலும் மெய்வகை உணர்வும் பிரியாவாறு பெற்று திரியா பெரியோ திரட்சி சேர்ந்திடுமே சிவசமவாதி நிராகரணம் வெத்த மறுப்பு சேர்ந்த மும்மை வாய்ந்த ஞானமும் ஒரு காலன்றி திரிபுர நிற்கில் ஒன் பொருள் காணும் பண்பின கொரு கால் பரிதியம் மதியும் எரி தரு விளக்கம் நின்றே காண்தகு காலை ஒன்றொன்றாக நின்றறிவுருமேனில் அந்நியமறியாமன்னுயிர் பொறி புலன் தானோ அறியா தலைவர் குலகினை ஆனா அறிவால் அறிய வேண்டின்றே கொழுந்தழல் தகுமேலழுந்திடும் அவஸ்தையில் திரியா தலைவற்றெரியா தன்மை வந்து எய்தல்லாக முக்தி மறுப்பு ஷரீரமின்று என்றது மெய்யூரு பொருட்கு முன்னர் கீடம் தண்டன எடுத்த வேட்டுவனியல்பு கூட்டல் பெறாதே வண்டிரும் பிடவுட்கொண்டது தனக்கு மந்திரபாதம் தந்ததுமிலதே எடுத்திடுமதனால் அடுத்ததென்றறையில் கருமயிர் கொட்டி இரு சிறை பறவை ஆயினத்தெடுத்த தாயர் சாற்றினரே பிறவி பேத வை கிடக்க ஏயும் இத்திரனாயோ காலை யோக தகுதியாக தகுமே ஞானமின்மை என்று ஓதுவதேவனெனில் உயிரம் உணர்வும் பயிலுதலின்றி வேட்டுவன் உருவம் மென் புழு உணர்வு உரு கூடுதலான முக்தி எலிரையேற்பற்றுதலின்றி தன்னுரு அணைந்த பினதன் நினைவ மாறுதலானும் ஊருடை தன்றே பஞ்சகிருத்தியம் இன்று என்றது ஈசனதியல் பருளை துயிரியற்றல் பேசுதல் தவறென பெருமறையறைய ஐந்தொழில் உயிரோ தந்திடல் தகுமே ஆவதன் முன்னாள் நாவலர் பெருமான் பண்டொரு முதலை உண்டமைந்தனை வரவழைத்தன என்றாய் பிழைப்பிலதும் தந்திட வேண்டும் என்றனரென்றே இன்னவை கிடக்க முன்னவன் தன்மை எய்தினரெல்லா செய்தியும் செய்வர் இரு பெரிய எய்தி தருஞ்செயல் தகவேனில் பொருள் நிலை கிடக்க ஒரு திருஷ்டாந்த பேரே ஆயிர் சீரா கதுவிய புனலொரு புடை சேர்கனல் தகுமாயினம் வேறொரு பொருளை நீராக்கிலதே நெருப்பெனும் இதனின் தனி காட்டுக அங்கிய ஒன்றை தங்கி நின்றல்லது தன் தொழில் நடத்தாதென்றறியினி இரும்பனர் செய்தி தரும் பரிசுளதே அதுவென்னோர் அலகை பொதி தரும் காலை அதன் செயல் அனைத்தும் இவன் செயலாமால் அவனிவனாகில் இவனவன் செய்திக்கு என்னவை என்னில் பின்னொரு செயலம் அதன் செயலன்றி இவன் செயலாகில் இவன் செயல் பேயின் தன் செயலாகி இருந்தவையேன தெரிந்திட வேண்டும் தெரியாதாயில் எரிந்த எரிந்ததென்னும் இது தகுமன்றியம் அவன் இவனாகில் இவனவன் செய்தி என்று செய்வானொன்றிய மதத்தாய் சர்வஜத்துவம் இன்று என்றது எல்லாம் அறிதல் செல்லாதுயிர்கள் சிற்றறிவெனும் ஈச்சொல் தவறாகும் என்பதெனலகை தன் பதமடைந்தோர் கொண்டவாறு கண்டனமென்னில் மூங்கை அந்தருற்றோங்கிய குணங்குறி செய்ததனின்னும் பவமோற்றழுந்தினம் நாழி கொள்ளா தாழியில் அனைப்பு நல்லதனால் கருத்து முதலுளதாக வேண்டும் அன்றே ஈண்டினி அமயம் எல்லாமேனும் ஈச்சொல்லால் படும் பொருள் அனைத்தும் தாக்கா தனிப்பர துற்றவர்க்கு எவ்வகை உணர்வு செய்வதன் செப்புக பரமுக்தி மறுப்பு ஒன்றினொன்றாகும் ஒன்றாதுலகில் நின்ற போதுயிர் நேராமன்றே முக்தி உற்ற நற்றவரவை இடை சேர்வர் என்றனை சார்த்தரு முக்தி சாலோக்கியமோ சாயூச்சியமெனில் பந்தமுற்ற கந்தலகழித்த அறிவினோடறிவு பிரியா பெற்றி வேண்டுமென்பதற்கீண்டிவரிவ்வாறு இருப்பர் என்பதர் குருதான் வேண்டும் அண்ணலதருளின் இருப்பினம் ஜீவன் முக்தரென்றோதினரகன்று நீங்கியம் உருவன் நீங்காதாயின் ஓங்கிய முக்தியாவதென்றுரைக்க செடியுடல் அணுகா குடிலை கொடுக்கும் என்று ஓதினை நீயே பேதாய் பகட்டுரல் ஒளிர் ஒளிர்ஷினை முச்சி தளிரெனமிது தகும் சாரூப நச்சினரென்னில் மும்மல தேதும் இன்மயதன்றே இது வள்ளர் மூக்தி பதமனை இயம்புவர் ஈங்கினை நேர்க்க சங்கிராந்தவாதி சங்கல்பம் பெத்தம் நீங்காது ஒளிருயர் விளக்கென நேர்க்கோ அளப்பூர்வம் அறிவென்று இறைவர் கேதோம் அறிய வேண்டின்றே மன்னும் மான்ம சந்நிதி அளவில் காந்த பசாசத்தை பாய்ந்த உயிரோடலியக்கும் செயலொரு பூட்டை பல வகை உறுப்பும் இலகிய தொழில் போல் ஐ போரி புலன்கள் இன்புறுமன்றே இணைய வாயிலின் நிகழ்த்தரு பயனவை அந்த கரணா முந்தி உணர்ந்திடம் இவையகல் ஒழியை பொறி புலன் நிகழாது உயிர் நீங்கிடலோடல் செயலிலதன்று இவ்வகை வினையின் செவ்விதில் நடத்தும் முக்தி பழமலம் நீங்க நிகழும் காலை ஏற்றோர் முக ஒளி தோற்றும் கலனென தலைவனதருளுயிர் நிலவிடும் நிலவன் காட்ட தங்கி மாட்ட தங்கிய தன்மையுமளத்து புல்வயினிப்போம் நீப்போம் போன்றதுவாகி தோன்றிடும் அதனால் பசுகரணங்கள் சிவகரணங்களாக மாறியறியும் ஏகமபூயே யானெனதின்றே சங்கராந்தவாதி நிராகரணம் வெத்த மறுப்பு இன்றுனதுரையின் நன்றி உயிரொளி தீபம் போல தாபம் தரிலிருள் செரியும் தன்மையனறிவிலதாயில் ஒளியன உரைத்த தெளிவதற்கேதாம் சந்நிதியளவில் மன்னும் செயலுடல் காந்தம் போல வாய்ந்ததென்ற தன்மையும் உணரா புன்மையன்றே உயிரோடலியக்கில் துயில் பெரும் காலை செய்ததன் மனாதியை துயிர் பொறி புல நடத்த ஆவியும் சடத்தன ஆயின் பூட்டையர் பூணி கூட்டல் பெறாதே புலனை பொறியில் நிலவிடமென்றனை அஞ்சும் பொருக்கால் துஞ்சாதரிதற்கு அழிவென்ன செழும் மலரிலை பலம் கனி தருவது போலினையவை ஐந்தும் ஒன்றொன்றாக நின்றறிவுருமேனில் ஒன்றின் பயன் அணி ஒன்றறியாதால் இதுவே அல்லது கதுமென செவி இரு கூற்றொரு கால் தெரியா தன்மை வந்தெய்தும் அனாதியும் ஏற் செயலும் தனக்கிளையொருவர்க்கென தெளிகிலையே முக்தி மறுப்பு நோக்கும் முகவொளி நீ காதானென கவரும் தன்மை முகுரம் போல கொடுத்தது கோடர் கடுத்ததுண்டன்றே காட்ட தங்கி கூட்ட கூடும் இந்த நத்தியற்கை வெந்தழல் தாங்காம் உப்பள தடுத்த பொற்பலங்கள் சடத்த வேணோ கொடுத்தது கொள்ளும் தன்மை உண்டுனக்கின்மயதன்றே அவமுரு கருவி சிவமயமாமென கூறினை தாகம் வேறொரு கவராது என்பதன் அவை முதற் துன்பம் துடைக்கும் திருவருள் மறுப உரியன என்னில் அருளுருமாயிருளின் தாங்குல் சத்த ஸ்பரிஷ ரூபரசகந்தமென்று எத்திரத்தினதருள் இயம்புக அன்றியம் நிறைந்து நீயாய் நின்றனையேனம் மறைந்தை புலனால் வாரா என்றும் கரணம் எல்லாம் கடந்தனை என்றும் மரணம் ஐந்தின் புறத்தென்றும் முன்னருற்றலைவர் பன்னினரெனவும் இணையவை ஒழிய அறிகுவதெவ்வாறு என்ற நிற்கலி கொன்றிய இன்பம் கூறுதல் தகும் அருட்பேரினை அன்றே அறிவாக மொழிந்தனை இரு பொருளொருமை மறுவியதிலதே இவ்வகை கிடக்க மெய்வகை கேண்மதி ஈஸ்வர அவிகாரவாதி சங்கல்பம் பெத்தம் பகுற்றுடை கடத்தின் கடத்தினுள் விளக்கேப்ப அறிவுளவாகும் உருவுறும் உயிர்கள் கண்ணாலோசையும் கரணமும் கருத ஒண்ணாதென்னும் உணர்வுடைமையினால் அவ்வவ கௌவவ பொறிகள் செவ்விதின் நிறுவி சேர்ந்தவை நுகரும் முக்தி மூலமலத்தின் பாகம் வந்துதபொழி தரும் ஏற்பு கொரு பொருள் கவர தீபம் வேண்டும் மாணவ போல மோக மோகமாமலம்போக ஜான விளக்கரன்னருளால் துளக்கர பேற்று நீர் நிழலனய சீர்பெரு கடவுளை சலமிலனாகி சார்ந்தவர்கென்றும் நலமிக நல்கும் நாதனை அணைந்து பூழி வெம்மை பொருந்தாதுயர்ந்த நீழல் வாழும் நினைவினர் போல திருவடி நீழல் சேர்ந்து கருவுறு துயரம் களைந்திருந்திடமே ஈஸ்வர அபிகாரவாதி நிராகரணம் பெத்த மறுப்பு இருந்ததுன் கேள்வி திருந்திடும் உயிர்கள் அறிவினவாயிற் பொறி புலனென்னை மற்ற மற்றவை பற்றி உற்றறிந்திடுதலின் அறிவென வழங்கும் உயிரென உரைத்தல் காணும் கண்ணினன் கை தொடு தடவி பூணும் பொருளின் பெயர் பல புகரல் என்னும் கிளவி தன்னோடு தகுமே அவ்வவ புலன்கட்கவ்வ பொறிகளை செவ்விதின் நிறுவலின் அறிவன செப்பினை அறிவியலாமை கண்டனமனை புலர்க்கு பொறிகள் ஏவலின் அறிவோடு பொருந்தில் கண்டதொர் பொறியால் கொண்டிட வேண்டும் உதவியதொன்றார் உதவியதொன்றார்கதுமென இயற்றினருண்டோ என்னில் கண்டது மேல் நாள் கடவுளிர் கடிமலர் முடுகிய மதனன் அங்கம் அனங்கம் தங்கிட கிடந்தது வையின் திரளறி செய்ய சிறுபொறி மாட்டி மூட்டியதன்றே மீட்டும் தேனமர்த்தவிசில் நான் முகனுச்சி அறுத்ததும் கருவி பொறுத்தோ அன்றே ஈசனதியல்பு பேசுதல் தவிர்க்க காழி மாநகர் கவுனியர் கடவுள் ஞானமாகிய நற்பதிகங்கள் எழுதோரும் அன்பர்தம் இன்புற மொழியால் களிரன அணைந்த கல்மனபூத்தன் முருட்டு சிரமொன்றுருட்டினரன்றி வாய்ந்த வாழொன்று ஏந்தினறிவரே என்றதும் ஈர்வாள் கொன்றதென்பது போல் துணை அருளால் துணிந்தனர் என்பர் ஆதலின் வாயில் அளவினில் அறிதலின் ஏதமில் ஏதமில்லறிவுயிர்கெய்துதலிலதே முக்தி மறுப்பு இருட்கு விளக்கொன்றேந்தினர் போல மருட்கு ஞானம் மன்னுதலுன்னம் என்றனை கருவிகள் யாவும் அச்சேதனம் துன்றிய உயிரும் துரிய தன்மையன் ஆதலினந்தர் அனைவரும் கூடி தீதர அருநெறி தெரியுமென்றற்றே நீர்நிழலனைய சீர்பெரு கடவுளை சேர்ந்தவர் சேர்ந்தவர்க்கின்பம் வாய்ந்திடமென்றனை பாதவமென்றும் சேத்தனமின்மையின் மின் என்பதும் துன்பம் விளைத்தோர் தம்பையின் வெறுப்பும் ஒன்றிலதே பொடி திட கொப்புள் வெடி திட பாதம் வெய்ய பூழியினுள்ளுற அழுங்கி ஆற்றுதலின்றி யாரியங்குனர் முன் தோற்றிடுமென்று சொல்லவும் இலதால் இவ்வகை கடவுட்கியம்புதல் தவறே பாச அஜான பழி வழி ஒழிக ஈசனதருள் வழி எம்புவன் கேண்மதி நிமித்த காரண பரிணாமவாதி சங்கல்பம் பெத்தம் புவனம் யாவயம் புனிதனதுருவாம் சிவமும் சக்தி முக்தியும் என தெளியவற்றுள் அச்சேதனம் என்றொன்றரைதற்கிலதது சேத்தனன் நுகர் பொழுதிரண்டும் ஓர் தீரத்தேன் இது வேணும் ஒன்றை அதுபாய்படுத்து பொதுமையில் நிற்கும் பேதம் என்றறிக பொற்பணி பேதம் புரை வழி ஒரு வழி நற்பொனில் துகழ்வென் நயப்பதொன்றன்றால் ஆவதுமாக பாதொழிவதும் என்று பாவகம் உண்மை பாராதோர்க்கே பாராதோரென பகர்தலில் பல்லுயே ஆராய்ந்துரைக்கின் அவை பிற அல்ல பல பல பேதம் இலையென்போருமில் கண்ணினதொழிய கண்ணினதெனில் அது திண்ணிய செறி பொருள் தெரித்தலும் இன்மை மின்மினியனகிற கண்மணி தன்மை தானும் தாவிலதனால் கண்ணினதுருபம் அதற்கதிரொளியம் நன்னரும் சக்தி சக்தி பக்தர்கள் நடிப்பே உலகேழென திசை பத்தன ஒருவன் பலவாய் நின்ற இது என்றும் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்றும் மான கண்ணே மணியே என்றும் தாமே தானா செய்தனென்றும் நாமே சிவமாய் நன்னிடமென்றும் காயா பழமாய் சுவையாய் நுகர்வம் ஓயாதுன் போன் தானே என்றும் அறிவோன் தானும் அறிவே போனம் அறிவாயறிகின்றோனும் அறிவுருமை பொருள் தானும் வியந்திதுவெனப்படும் அப் பொருள் யாவும் அவனே என்றும் தாய் தலைப்பட்ட நட்டங்கொன்றாய் தென்றும் ஏதமரனான் கெட்டேனென்றும் இன்னும் இன்னும் இறையோரளித்தவை பன்னில் எண்ணரும் பான்மை தாதலின் தரு பொருள் கொள் பொருள் தருவோன் கொள்வோன் ஒரு பொருள் இவ்வியலுவப்பென உணர்க நுகர்பொருள் சத்திது நுகர்வோன் சத்தமென்ற இகலரம் உணர்வு வந்தை பந்தைதுதலரிதே முக்தி நானவனெனும் இது நவை வழி நல்வழி தானவனாக இது சாயுஜம் இத்திரன் தெளிய உயித்திடமளவும் யாதொரு வகையால் நீதியதாக தானறிவழியே தலை நின் என்றென்றும் ஊனுயிர் சிவத்தில் ஒடுங்கிட நடத்தி மூடு முழுமலம் வீடும் காலை கருவிகளளவில் புரிதரும் அறிவு ஜாக்கிரம் கனவு நீக்கமில் சுழுனை துரியம் என்றிவை பயில் தரும் அறிவு துரியாதீதம் திரியா தன்மையில் இறையருளுதவும் கரையரமாறி அறிவேயாகோ பிரியா கருவிகள் நிறை முதலவஸ்தையில் அறிவிலதாக துரியாதீதம் தோற்ற திரியாதது நர் சிவகதி திறனே நிமித்த காரண பரிணாமவாதி நிராகரணம் வெத்த மறுப்பு திறம்பெற நீங்கரைந்தமை கருதில் புவனம் யாவையும் புனிதனதுரு எனில் அவன் முதற் காரணம் அன்றாமென்னில் நிமித்த காரணம் இனி நிகழ்த்தனி அவனே காரணம் அனைத்தும் என்றறைந்தனை மண் தனி குலாலன் தண்ட காரணம் காரணமூன்றும் ஓர் பேரணைந்ததி காரணி அதனீர் கண்டது சாற்றுக அத் தனியற்றும் இத்தொழில் பிறர்க்கோ தனக்கோ வீணோ என் கீதியம்புக வீணை நிற்பித்தர் மானுறு தொழில் போல் தலைமையும் அறிவும் இலதென இகழ்வர் தனக்கு நிலத்தும் இசைப்பதொன்றென்றே தன் போல் அறிஞரும் தலைவரும் இலரால் மின்போல் நிலைமையை வேண்டலும் பழுதே பிறர்கேனில் பிறரும் பிறர்காம் பொருளம் பொருட்கமை கருவியமதற்குபதானமும் செய்கையும் என்றோர் ஐவகை தானொடு மாறா செய்வர் கூறாரென்றால் நின் சித்தாந்தம் நவ சித்தாந்தம் என் சித்தாந்தம் அச்சித்தை மற்றீனாது நில் வசித்ததென் உலகில் உலகாயதனும் பூத்த கூட்டம் சலமேற்கொப்புள் தகுமென சாற்றினன் ஆன்மா உண்டு என்றது தீய கரும சீனர் சவகர் பிறர் நேயம் இல்லன நிகழ்த்தினரிலரே காண்டல் விரோதம் நிற்பிறர்கத்தி திலர் ஈண்டுனதுரைக்கு மற்றியார் கரியுடலும் சித்தோ சித் சித்தின் சேர்வார் சித்தெனில் கடபடாதீயம் உடற்கட்சிதைவன் தாபர உயிர் போல் தனு ஒழிந்தவற்றுள் மேவிய உணர்வு விரவிடம் என்னில் ஜடத்துயிர் போலென சாற்றினையாகலின் சாற்றினையாகலினுடற்குயிரிரையை ஒழித்துண்டன்றே தரு திருஷ்டாந்தமும் தாட்டாந்திகமும் ஒரு பொருளாகில் பூவமை பெறாதே ஒன்றே ஆகில் உடற்கிரை தபரத்து ஒன்றிய நிலையில் விசேஷமென்றுரைக்க பூத்த சேர்வை பேதம் என்றறையில் சேர்வை பேதம் என் கொடு செப்புக கரும தளவில் வருமேனில் பித்தர் உரையில் திகழும் உணர்வொழிந்தனையே கருமம் செய்வோன் கடவுளன்றுடலும் வினை வாழானுகராம் கடவுளம் உடலின் கண்படல் துஞ்சல் இடர் நலம் உறுதல் இறங்குதலேறுதல் எவ்வகையேனும் செய்கையின்றாதலும் பல கலை உலகில் நிலபுதலானம் எண்ணரும் பொருளும் ரவியும் ஒழிய கண்ணென ஒன்று காண்கையினாலும் பாசப்பகுதியும் ஈசனும் ஒழிய பசுவும் உண்டென்றிசைய வேண்டின்றே இதுவெனும் ஒன்றை அதுபாய்படுத்தது புதுமையில் நிற்கும் மாயையின் பொற்பென பொற்பணியாவும் பொன்னாம் தன்மையின் கலசகல திருபுரு நிலையம் ஈசனையேன பேசுவரன்றி அருபுருவாகி வரும் உலகென்னல் அனைத்தும் மாயை என தெளிகிலையே ஆவதுமாகாதொழிவதும் இலதெனம் பாவகம் உலகா அதனது பான்மை கட்கொலைவே குழி காமம் களவுகள் உட் உட்படும் இவை விட மொழியாதாரீலர் சோமபானம் சூராபானங்கள் ஆமென நூல்கள் ஆர் செவி பறைந்தன மறையோன் புலைச்சியை மறுபும் என்பது முறையோ எனிலது புனை மொழி என்னல் ஜாதிபேதனீயினி தவிரினம் மேதியேறு விழையா விரும்பும் கண்ணினதுருபம் அதற்கதிரொளியம் நன்னரும் சத்தின் நாடகமே நெல்லதற்கு ஏதுவும் பயனும் போத வேண்டும் நின்மொழி விரோதம் நீடுலகியற்கையும் தன்ம சாத்திரமோ சகலமுமென் செய்யும் உலகேழன இறை பலபாம் தன்மை கடமுடு சராபம் தலசமாதிகள் அடலுரு குயவன் ஆயினன் என்றால் தாமே யாகாவை தானாகான் ஆயினனென்பதாக்கினனெனவே ஆனா என்பதனைத்தும் அவ்வகை தானாகாமையை சாற்றிடமென்க தாமே ஏனோமி தனியே காரம் அழிந்திலரதுவே ஆய்த்திலரது விட்டு ஒழிந்திலர் பிரிவிலரெனும் இவை உணர்த்தும் காயும் பழமும் சுவையும் நுகர்வதாயவன் தானும் அவன் முதற்றென்னும் அகில அகிலமும் தெளிய அறிவோன் தானும் அகிலமும் அறிஞரை அறிவே போனும் அறிஞர் கறிவாய் அறிகின்றோனம் அறிவேர் பொருளாவோன் தானம் அகிலமும் மேனியானவனென்னம் பொருள் கொள் பொருள் தருவோன் கொள்வோன் ஒரு பொருளாயின் உவப்புண்டென்க நுகர்வோன் தனக்கு பொருள் வேண்டில் இகலர கிடையாதொழிந்ததன் நிறையமும் வேண்டாராயினுமை புருவியாதிகள் ஈண்டாதொழியாதிரைக்கிவையீடல சக்தியும் சிவமும் தாமே நுகருமென்றி திறனுணர்வு வந்தெய்துவதேவர்க்கே தமக்கே என்னில் தாமுணராமயம் அமைப்பற உணர்தலம் அவர் கடைவன்றே முக்தி மறுப்பு நானும் அவனும் நவையும் நலனும் தானவனாகையும் நின் சாதனத்தில் சகயோகந்தை சாயுஜ்யம் என பகர்வது பதி பசு பாசத்தவர்க்கே யாதொரு வகையென ஓதியதிரை நூல் சொன்னவற்றொன்றென்றென்னில் விடலிதே தானறி வழியே தலை பொருள் பிடிக்கின் மேல் நிகழ்பலமும் வீடழித்திடுமே நிலையா கருவியை நிலையா கருதி புலையாடுதலும் உலகாயதன் பொருள் குட்டி நாட்டியமின்றினர் கோலமெழுதுதல் இட்டமதாயிற்கருவியுமிடங்களும் கருத்துறவுரைக்க தெருத்திடமதி தத்து அறிவொன்றில்லோர்கிரையருளுதபுதல் பிரிவறிவறிய செரியிருளிடத்தோர் அந்தகர் காண வந்தோரெம்மை நீ வீரும் காண வேணுமென்றாங்கு எடுத்தொரு தீபம் கொடுத்ததை ஒக்கும் இச்சையற்கிறைவன் கொச்சையனன்றே கருவி வசத்தில் தெரிவுற காண வேண்டுணரிலரால் இடறிவு யாவும் சிவமே என்று செப்பினையவமுறு பொறி புலனறியா அறிவது பிரம்மம் என்றோர் குன் போலிடற்படலிலதே ஏற்றம் கருவி இருபதொடிரண்டும் போற்றுமோர் அவஸ்தயம் புகழ் திரிமலமும் ஈசனும் உயிரும் பேசினை அக்தொழிந்து ஒன்றேயாகும் என்ற நினியல்பு தாயர் மனைவியர் தாதியர் தவ்வையர் ஆயவரை வரையும் ஓர்மயிர் காணம் கோகழி தூர்த்தர் கொடுந்தொழில் தகுமே மற்றதன் அருள் நிலை தன்னிலை ஏகநாயகனாகிய இறைநிலை நாசமில் பாசம் வீசிய வியன் நிலை இணையவையொன்றும் நினைவினமின்றி உண்டெனம் உணர்வீர் கண்டது கருதில் இழுக்கேனும் புலன் வழி ஒழுக்கமும் மதுவாய் கொண்டு பண்டையில் வந்த வசைய தந்ததை அன்றே புன்மைகள் நீங்க உண்மை கேண்மதி சைவவாதி சங்கல்பம் பெத்தம் அறிவாயறியும் அறிவுயிர் கேவலத்து அறிவில நீருளோடும் பிரிவில நன்னல் கலை முதலாக நிலவிய கருவிகள் விளக்கென உதவும் துளக்கர பொருந்தி இருவினை நுகர்வில் வருவினை செய்து முக்தி மாறி பிறந்து வருநெடும் காலத்து இருள் மலபாகமும் சக்தி நிபாதமும் மறுழி அருளுரு மன்னவன் அணைந்து செல்கதியாய்ந்து பல் பணிப்படுத்தி கருவியும் அல்லமும் பிரிவுற பிரியா ஞானம் நல்கலும் தானது நோக்கி தன்னையும் அதனையும் தன்முதற் பொருளையும் இன்னவென்றறியா இருவரும் முயங்கி ஒன்றாயொரு பயனுபப்பும் என்றாய் நிற்கும் இது சிவகதியே சைவவாதி நிராகரணம் வெத்த மறுப்பு இது கத்தியாக முதலறிவுயிரேல் பொறி புலன் நீங்க அறிவுயிரன்றே அடைக்காய் நூறினிடை சேர் சிவப்பென இந்திரிய தொகையின் வந்தறி ஒன்று நின்று இன்றாமென்றல் அன்றே எந்தை அறிவிலன் அதீத செறிவிலென்றுரைத்த நின்மொழி விரோதமும் பின்முன்மலைவும் மண்பையின் நிகழாமலம் இருள் இறையொளி தானமர் விளக்கில் அதிகள் ஈனமில் இவனிடத்தெவ்வாறு இசைந்தன இசைந்ததாயினும் இசையாதாயினும் அசைந்திட முக்தி சாதனமவமே முக்தி மறுப்பு தத் பத்தினி குமல்ல பாகமோ உயித்த காரண காரியமோதுக பாகம் காரணமாகில் மற்றது காலாவதியற்காயாவதியல் மேலாமென்னும் வினையுறும் அவதியில் துயரன உயிர்க்கு தோன்றிடும் அவதியில் நயமிகும் இறையவன் நல்கிடம் அவதியில் ஏதேர்கோடம் ஓதுக இருவினை ஒத்த எல்லையில் வைத்தனரென்னில் அருவினை தூக்க உருவினை நில்லாத ஒருவினை புரி காலிருவினையாக ஒப்புருமாறு செப்புக தேசிகன் அருளுரு என்ற பொருளினையாயின் மாயா உருவினன் மாயா உருவினை ஏயான் ஏந்தவரெம்மனோரே பல்பணி ஞான காரணமென்னில் தொல்பணி தோறும் பயன் தொடுப்பதனாலும் ஒரு பணி செய்யாச்சிரபுர சிறுவரும் அரசராகிய தருண தலைவரும் முதிர் பரசமய திதமுறும் அரசரும் ஞானம் பெற்ற நன்மையினாலும் ஈனமில் பணியருட்கேதுவென்றென்றால் ஞானோர் பக்தி நிமித்தம் இத்தொழிலென ஏனோர்கிரை நூலியம்பேற்றென்னாம் கருவியும் அல்லமோ பிரிபுற அருள் தரும் என்றனை கேவலத்தேதும் அறிவிலன் துன்றிய சகல தருள் நிலை தோன்றாது எவ்வஸ்தையில் இறையருள் பெருகுவம் செவ்விய ஞான தரிசனமாவது நாள் வகை மாயை பால்வரு ஞானம் பண்டை ஞானம் இது பரிதரவர கண்ட ஞானம் இதுவா காணில் ஈனமில் ஞானிகளென்போர் யாருமில் ஞான வேற்றுமை நாடலும் அரிதே தானும் ஞானமும் தலைவனும் என்றனை ஆன பின் இவனும் இவனது ஞானமும் பாசமும் பாச ஞானமும் என்றிவை பேசுவரொன்றாற்றிய அகலின் மும்மை பொருட்கும் மும்மை தன்மை செம்மை தென்னீர் செலவுகள் எழுதுகன் இருவரும் கூடி ஒரு பயனாய் தென்று அருளினை இவ்வாரபேதிகள் நிலையே பதிபசு பாசம் முதிரறிவுகளுடன் ஆறா முன்னர் கூறா பின்னர் இரு பொருள் நீத்து மற்றொரு நாள் வகையம் ஈனமில் ஞாத்துரு ஞான ஞேயமென்று இசைய மூன்றாய் பசுபதி என்றவற்று இரண்டாயிரண்டும் ஒன்றின் ஒன்றாக திரண்டாம் பயமெனும் திருவருள் தெளியில் சென்று சென்றணுவாய் தேய்ந்து தேய்ந்தொன்றாம் என்றிற இயற்கை இயல்புதல் தகுமே ஒன்றாமென்றல்லன்றியும் உவப்பும் இன்றாம் என்றால் என் பயனியம்புக முடிவு என்றனை வினவும் யாவும் விளங்க வெற்றி கொள் கருத்தில் வேண்டினையாயின் நதிக்கரையான் என கொதித்தல் மறந்து வெண்ணயம் பதி திகழ்மை கண்டவனருள் உள்நிலையுடையோன் ஒருவனுரைத்த தவ பிரகாச தன்மையில் விரித்த சிவப்பிரகாச செழுந்தமிழ் உண்மையை அருளுடனாய்ந்து கொள்ள திருவருள் வினவல் திருந்திடும் அன்றே வெண்பா தராவலயத்துள்ளோர்கள் தந்த சங்கல்ப நிராகரணம் என்னால் நிகழ்த்தும் பிரானையினி வெம்பந்தம் நீங்க தொழுமின் வீயன் மருத சம்பந்தன் வந்தருளும் தான்